ஸ்ரீகுருभ्यो நமः ஹரஹி ஓம் நமஸ்கார பாடல் காஞ்சிபுரம் தன்னில் காமகோட்டி பீட்டத்தில் காமேஸ்வர் வாமபகன் தன்னில் ஸ்கந்தர் கணபதி சமேதராய் விளங்கும் காமாட்சியே நமஸ்காரம் முன்னே பிரம்மாவோடு மோகத்தை தீர்த்து வைக்க முக்கண்ணருடன் கூட வந்து மோகத்தை போக்கியே ஞானத்தை கொடுத்தேட்ட மீனாட்சியே நமஸ்காரம் அசுரமரர் சேர்ந்து அமிர்தம் கடையும் போது ஹம்சம் போல நடந்து வந்து போட அசூரர்க்கு மோகத்தை கொடுத்திட்ட மோகினியே நமஸ்காரம் தேவர்களெல்லாம் தேகம் தனை மறந்து தேவியே சரணம் என்றென்ன ஸ்ரீசக்கரம் தனில் வந்து தரிசனம் கொடுத்திட்ட சித்ரூபியே நமஸ்காரம் பண்டாசூரன் தன் மனதை சோதிக்க பாமரர் ஸ்தோத்திரங்கள் செய்யவே பரிவுடனே அவர்க்கு பரமபதமளித்த பார்வதியே நமஸ்காரம் ரதிதேவிக்கிறங்கியே நிச்சல மன்மதனை நீண்ட கரத்தாலேடு தனைத்து ஒருவர்க்கும் அகப்படாமல் மகப்படாமல் உறுதியளித்திட்ட உத்தமியே நமஸ்காரம் காலாழி பீலியுடன் காலில் சீலம்பசைய கையில் கைவளை மின்ன கட்டே முத்து மாலை கழுத்தில் நின்ற செயம் கல்யாணியே நமஸ்காரம் சுரமுனி பூஜித சுப்பிரமணியனை பெற்று தாரக அசுரரை வதைத்து ஸ்வப்பிரகாசமாகவே வீரர் தனை காத்திட்ட சுந்தரியே நமஸ்காரம் ஆசை என்றதோரு பாசவலை அறுத்து மோசம் போகாமல் என்னை காத்திடுவாய் அண்ட சராச்சரங்கள் அற்புதத்தை விளங்கும் ஆனந்தமே நமஸ்காரம் பூர்ணச்சந்திரன் முகத்தில் புல்லாக்கு நத்து மின்ன பொற்கோடி நெட்டிதனில் சுட்டி மின்ன அன்போததி தன்னில் வந்து முக்தி அளித்திட வாழ்புவனேஸ்வரியே நமஸ்காரம் கெஞ்சி கெஞ்சி எந்த நெஞ்சம் உருகிடுதே கொஞ்சம் மனமிரக்கம் இல்லையா சஞ்சலம் போக்கியே சாயுஜமளிப்பாய் சிவசங்கரியே நமஸ்காரம் காணல் ஜலம் பொலிந்த லோகம் தானை மறந்து கடை தேரும் வழி எனக்கு காட்டுவாய் காலன் கையில் கொடாமல் கரத்தாலே எடுத்தணைப்பாய் காமாட்சியே நமஸ்காரம் மீனாட்சியே நமஸ்காரம் காமாட்சியே நமஸ்காரம்